الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأطبائه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم عباد الله فإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارقون إلى مغفرة من ربكم وجنة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين وقال الله تعالى أيضا بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وعسيرا وقال الله تعالى أيضا الذين ينفقون في السراء والضراء والقائمين الغيظ والعافين عن الناس أعوذ بالله صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام كل أمتي معافى إلا المجاهدين أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவனாகிய அல்லாவுக்கு அலமதுல்லா சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் கண்மணியான ரசூலை அக்கரம் செல்லல்லாஹு வலிவு செல்லும் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் தாபினியங்கள் சபா தாபினியங்கள் அனைத்து நல்லடியாளர்கள் மீதும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாவுடைய அருளும் அவனுடைய மன்னிப்பும் எண்ணெல்லாம் உண்டாகுவதாக சொன்னதன் பின்னால் அல்லாஹுடைய மாளிகையிலே இருக்கிறாருடைய நீங்கள் உனது மகா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹும் நல்லடியார்களே இடைநேசர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து அவனால் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட விடயங்களில் தவிந்து கொள்ளும் விஷயத்தில் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் விஷயத்தை நல்ல உபதேசம் கூறுகின்றேன் அன்பான இளைஞர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு அவனுடைய திருப்பொருத்தம் அவனுடைய அன்பு அவனுடைய தொடர்பு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு முக்கியமான அவசியமாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய உறுப்புகளால் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிட்டால் அந்த ரப்புடைய அந்த இறைவனுடைய தொடர்புகள் அவருடைய மன்னிப்புகள் அவருடைய கிருப்பைகள் எமக்கு கிடைப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை செல்லல்லாஹு ஒரு எண்ணம் அவனுடைய செயல்கள் அவருடைய நியத்துகள் அவனுடைய வாழ்க்கையுடைய முடிவாக இருக்கும் என்று சொன்னார் இந்த ஹதீசுடைய விளக்கங்களை நாங்கள் சற்று ஆராயக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய செயல்கள் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய வாழ்க்கைகள் எவ்வாறு இருக்குமோ அந்த வழிகளிலே அவனுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விடயமும் சென்று கொண்டிருக்கின்றன ஒரு மனிதன் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி அந்த ஜன்னத்தை அடைவதற்காக வேண்டி அவன் உள்ளத்திலே நீயத்தை வைக்கின்றான் அந்த நீயத்தை அவனுடைய உறுப்புகளால் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய கண்களாக இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய காதுகளாக இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய உறுப்புகளாக அனைத்து மாறி வருகின்றன அது மட்டுமல்லாமல் அடுத்த மக்களை எவ்வாறு நன்மையின் பால் அழைக்க முடியும் அடுத்த மக்களுடைய விடயத்திலே எவ்வாறு இறைவனை திருப்திப்படுத்த முடியும் என்பதை கூட அந்த நல்லவர்கள் இறைநேசர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றனர் சகோதரர்களே நம்முடைய முடிவு அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடியதாக அமைந்துவிட வேண்டும் செல்லலாம் வலியுறுத்தல் சொன்னார்கள் ஒரு மனிதன் எந்த பாவத்தை அவன் விரும்பி செய்கின்றானோ அந்த பாவத்துடைய நிலைமையிலேயே அவனுடைய ரூபு கைப்பற்றப்படுகின்றன என்று சொன்னார்கள் ஒருவர் மது அருந்தக்கூடிய விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய மரணம் அந்த மது அருந்தக்கூடிய நிலைமையிலே அவருக்கு உருவாகி விடுவதை நாங்கள் காண்கிறோம் ஒரு மனிதர் விபச்சாரத்தை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் அந்த நிலைமையிலே அவருடைய மரணமும் வந்துவிடுகின்றன நபி அவர்கள் சொன்னார்கள் இறைவன் நிறுத்தக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் களவடிக்கின்றான் அல்லது மதுபானம் மருந்துகின்றான் அல்லது விபச்சாரம் செய்கின்றான் அந்த பயங்கரமான பாவங்கள் செய்யக்கூடிய நிலைமையிலே அவன் ஈமான் இல்லாத நிலைமையிலே அவன் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுதும் அந்த பாவத்தில் இருந்து அவன் விடுபடுகின்றானோ அந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் அவனுடைய ஈமான் அவளத்திலே வந்து சேருகின்றன அந்த பாவம் நிகழக்கூடிய நேரத்திலே அவன் மௌத்தாகி விடுவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுவை மறந்தவனாக அவனுடைய ஊதியாக அல்லது ஒரு நசராணியாக அவள் நரகத்துக்கு சொந்தமான மன்னனாக அவள் மவுத்தாக விடுகின்றான் என்று கண்மணியான ரசூலை அக்கரம் செல்லல்லாஹு அழகிய செல்லமாக சொன்னார்கள் இளைஞர்களே ஒவ்வொரு நிமிடம் உங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆராய உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தை ஆசைப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் எம்முடைய உடல் அமைப்புகள் எம்முடைய உறுப்புகள் அவ்வாறுதான் இறைவு நாள் படைக்கப்பட்டிருக்கின்றன கொள்கள் நாங்கள் மனிதனை ரொம்ப விலையீனமானவர்களாக படைத்திருக்கின்றோம் ஒரு சந்தோஷமான விடயங்களை கேட்டு விட்டால் பாட்டி விட்டால் செய்து விட்டால் அவன் சந்தோஷப்படுகின்றான் அவன் நிம்மதி அடைகின்றான் அதே நேரத்திலே அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கோபமான விடயம் அவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விடயம் இல்லாமல் அதற்கு மாற்றமான விடயங்களை அவன் கண்டால் அவள் செய்துவிட்டால் அவன் துன்பமடைகின்றான் கஷ்டமடைகின்றான் கோபப்படுகின்றான் செல்லாம் செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இறைவனுடைய விடயத்திலே இறைவனை நேசிக்கக்கூடிய மக்களுடைய விடயத்திலே அல்லாம் தாலா சில மக்களுக்கு நாளை மறுமை நாளிலே அருஷதியை நிழலை கொடுப்பதாக செல்லெல்லாம் வலிவு செல்லுமாக சொன்னார்கள் நபியர்கள் சொன்னார்கள் சலாசமன் குன்னபிஹி நஷரல்லாஹு அலைஹி கனபகு வாதுகில்ஹுல் ஜன்னா அப்படி அலைஹி சொல்லாமல் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே மூணு விடயங்கள் செய்யக்கூடிய மூணு விடயங்களை விரும்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா அரசுடைய நிழலை கொடுப்பான் மேலும் அந்த மனிதனை சோழத்துக்கும் அல்லாஹுக்கு சுபகான அனுப்புவதாக செல்லல்லாஹு வலியுறுத்தமாக சொல்லிவிட்டு கூறினார்கள் விலையீனமான மனிதர்களை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னார்கள் நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம் நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எம்முடைய பார்வையிலே விலையீனமானவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் சக்தி உள்ளவர்களாக உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் உங்களுடைய பார்வையிலே நோயாளிகளுக்கு ஈனமானவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் பண வசதி படைத்தவர்களாக இருக்கின்றோம் எம்முடைய பார்வையிலே ஏழைகளுக்கு ஈனமானவர்களாக இருக்கின்றார்கள் இந்த முதலாளித்தனம் உள்ளவர்கள் ஒரு கடல் முதலாளியாக இருக்கலாம் ஒரு அந்தத்துள்ளவர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மீறி கருணை காட்டுவதை அன்பு செலுத்துவது அவர்கள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிப்பது அவர்களுடைய குறைகளை மறைப்பது எப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களின் மூலம் மறுமை நாடியிலே அந்த மனிதனுக்கு அனுப்பிய நிழலை கொடுப்பதோடு அவனை சோழத்துக்கு அனுப்பி வைக்கின்றான் மேலும் செல்லாஹு அலைவ செல்லமாக சொன்னார்கள் தாய் தந்தைகளுடைய தப்புகளை நிறைவேற்றுவதே அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களுக்கு ஹிதுமத் செய்வது இவ்வளவு வாழ்க்கையிலே மனிதனுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் தாய் தந்தனுடைய விடயத்திலே அந்த மனிதனுக்கு உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படுவதாக செல்லல்லாஹு வலுவுத்தமாக சொன்னார் அவர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாத நிலைமையிலே அவர்களுடைய மருந்து சிறப்புகள் அவருடைய வைத்திய சாலை சிறப்புகளை இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் நானா தம்பி அங்கு பிரித்தி அளிக்கின்ற அவர்களுக்கு உணவு வழங்குகின்ற விடயத்திலே இன்று நீ பொறுப்பு அடி நாளை நான் பொறுப்பளிக்கின்றேன் என்று அவர்கள் பிரித்துக் கொள்கின்றார்கள் தாய் தந்தையர்கள் சொந்த குழந்தைகளுடைய வீடுகளிலே இருக்க முடியாத ஒரு கஷ்டமான கவலையான நிலைமைகளை நாங்கள் இன்று காண்பிக் கொள்வோம் மனைவிக்காக வேண்டி மகன் தாயை வெறுக்குகின்றான் ஒதுக்குகின்றான் கணவனுக்காக வேண்டி தாயை வீட்டிலே வைப்பதற்கு மகள் மறுக்கின்றால் அப்படிப்பட்ட காலத்திலே இது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ தாய் தந்தையர்கள் எம்மிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள் சிறிய பிராயத்திலே இருந்து அந்த குழந்தைகளை சுமத்தல் அந்த குழந்தைகளை பராமரித்தல் அந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தல் அனைத்து விடயங்களையும் அந்த தாய் தந்தையர்கள் நினைத்து சொல்லுகின்றார்கள் அழுகின்றார்கள் ஆனால் மனைவியை கண்டதும் இந்த மகன் கணவனை கண்டதும் இந்த மகள் அந்த தாய் தந்தையர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் மறந்துவிட்டு தானும் தன்னுடைய கணவனும் தானும் தன்னுடைய மனைவியும் தானும் தன்னுடைய குழந்தைகளும் என்ற ஒரு அமைப்பிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாங்கள் காணுகின்றோம் இப்படிப்பட்ட கெட்ட பண்புகளை விட்டும் அகழ்ந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் தாய் தன்னுடைய விடயத்திலே யார் கருணை கருணை செலுத்தி கருத்தனை காட்டி அவர்களை அன்போடு உபசரிக்கின்றார்களோ அல்லாஹு இப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுடைய மைதானத்திலே அரசுடைய நிழலை கொடுப்பதோடு அவனை ஜென்னத்தில் பிரிதவசிக்கு அனுப்புகின்றான் என்று செல்லல்லாம் வளைவு திருமாக கூறியதோடு மேலும் செல்லல்லாம் வளைவு திருமாக சொன்னார்கள் வேலைக்காரர்கள் மீது கருணை காட்டுவது உங்களுடைய வீட்டிலே பணிப்பெண்ணாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கலாம் ஒரு வயோதிக பெண்மணியாக இருக்கலாம் அல்லது நம்முடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் கலை ஊழியர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் இன்று நாங்கள் நம்முடைய மனைவிமார்களை பார்க்கின்றோம் எல்லா வேலைக்காரிகளை விடவும் ஒரு சிறந்த பண்புள்ளவர்களாக எமக்கு அவர்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எம்முடைய உடைகளை கழுவுவதை நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பது எமக்கு உணவு சமைப்பது நம்முடைய ஊடு வாசல்களை பாதுகாப்பது எம்முடைய எம்மை ஹராத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பது எல்லாவற்றையும் எமக்காக வேண்டி செய்யக்கூடிய பெரிய வேலைக்காரர்களாக இருக்கின்றனர் சொன்னார்கள் உங்களுடைய உழைப்பாளிகள் அவர்கள் வேலை செய்ததற்கு பின்னால் அவர்களுடைய வேர்வை சிந்துவதற்கு முன்னால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நீங்கள் கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் சொன்னார் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியனுடைய விடயத்திலே நபியுலா செல்லாஹு அலிவசலம் அவர்கள் இவ்வாறான கருத்தனை செலுத்துகின்றார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் எனக்காக எமக்காக வேண்டும் வேலை செய்தி செய்தி செய்தி வயோதிபம் அடைந்து தாயாகி மனைவியாகி குழந்தைகளுக்கு தாயாரி நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவர்கள் பார்த்துக் கொள்கின்றாரே அந்த உத்தம மனைவே அவருடைய விடயத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் வயோதமும் அடைந்து விட்டோம் இன்னும் மனைவிடைய ஹக்கு இன்னும் புரியவில்லை அப்பாவாக விட்டோம் இன்னுடைய மனைவிடைய ஹக்கு இன்னும் புரியவில்லை நாளை குழந்தைகளுக்கு தகப்பனாகி விட்டோம் மனைவி ஒரு வேலைக்காரியாக அல்லது ஏதோ ஒரு தேவை தேவைக்கு பாதிப்பது போன்று எத்தனையோ சகோதரர்கள் இன்று மனைவிமார்களை பாவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம் பாத்திமாரம் எவ்வாறு அண்ணா அவர்களுடைய திருமணம் நடைபெறுகின்றது அந்த இரவை அல்லது எவ்வாறு அன்பு அவர்களோடு சந்திக்கின்றார்கள் அல்லது எவ்வாறு அன்பு அவர்களுடைய முகத்தை பார்த்ததும் பாத்திமாரம் எவ்வாறு அண்ணா அவர்கள் அழுதிவிட்டார்கள் கணவர் கேட்கின்றார் என்னுடைய அன்பு மனைவி ஏன் அழுகின்றீர்கள் என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா இந்த திருமணம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா பாத்திமாரதி எல்லாம் அண்ணா சொன்னார்கள் அவ்வாறல்ல ஒவ்வொரு நிமிடமும் படைத்த ரப்பை நான் மறக்கவில்லை அவளை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த நொடிப்பொழுதிலே அந்த ரப்புடைய ஞாபகம் என்னை விட்டு போய்விடுகின்றதே இதை நினைத்து நான் அழுகின்றேன் என்று அந்த பாத்திமானது எல்லாம் என்றார் அவர்கள் அல்லாவுடைய சிந்தனையை அங்கு வெளியாக்குகின்றார் திருமணம் முடித்த அந்த இரவு அன்பான சகோதரர்களே இன்று எமக்காக வாழக்கூடிய எம்முடைய மனைவிய உள்ளத்திலே நாங்கள் எந்த அளவு அல்லாவுடைய ஞாபகத்தை உருவாக்கி ஒரு பிரச்சனைகள் வருகின்றது ஒரு சோதனைகள் வருகின்றது நாங்கள் மனைவிடத்திலே அல்லாவை பற்றி பேசியது கிடையாது குழந்தைகளுடைய விடயத்திலே பொருளாதார விடயத்திலே நாங்கள் அந்நியவர்களுடைய முயற்சியை நாங்கள் பின்பற்றுகின்றோம் அந்நியவர்களுடைய வார்த்தையை நாங்கள் வெளியாக்குகின்றோம் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய மன்னிப்பை நாங்கள் மறந்து விடுகின்றோம் சில நேரங்களில் பல நேரங்களிலே சொல்வது எனவே எம்முடைய மனைவி எமக்காக வேண்டி எப்பொழுதும் என்னுடைய கணவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய குழந்தைகளுக்கு நீ அருள் புரிவாயாக என்று எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய மனைவியை ஒரு சாரியமான ஒரு ஐபாதத்துல மனைவியாக நாங்கள் ஆக்குகின்றோமோ அப்பொழுது நாங்கள் உலகத்திலே ஒரு சாதனை படித்த மனிதனாக இந்த உலகத்திலே நாங்கள் மௌத்தாகி விடுவோம் என்பதில் எங்களை சந்தேகம் பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்கள் அன்பான சகோதரர்களே எத்தனை தலைவர்கள் எத்தனை தகப்பன்மார்கள் இப்படிப்பட்ட விடயத்தை உருவாக்கி இந்த விடயத்திலே ஒவ்வொருவர்களும் இன்னும் ஹீரோவாக இருக்க முடியும் சகோதரர்களே செல்லமாக வலிவு செல்லும் அவர்கள் நமக்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கின்றார்கள் வேறு நபி செல்லல்லாம் வழி செல்லமாக சொன்னார்கள் அதா அதுள்ளுக்கும் மகள் என்ன சுவனவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று செல்லல்லாம் வழிவு செல்லமாக கூறிவிட்டு சொன்னார்கள் யார் உங்களுக்கு மத்தியிலே மென்மை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அழகான முறையிலே கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ மக்களுடைய குறைகளை மன்னித்து குழுக்கள் வாங்கினர்களிலே மென்மையை கடைபிடிக்கின்றார்களோ இப்படிப்பட்ட மக்கள் சுவனவாதிகளாக இருக்கின்றார்கள் என்று சுவனத்துடைய அடிப்படைகளை சுவனவாதிகளுடைய அடையாளங்களை நவீனா செல்லல்லாஹு வலிவு அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள் எனவே சகோதரர்களே சுவனவாதிகளுடைய அடையாளம் அவர்களுடைய வியாபாரத்திலே அறாம் கலக்காது ஏமாற்றம் இருக்காது வாங்கலிலே பொய் பொய்யிருக்காது மென்மையான முறையிலே நடந்து கொள்வார்கள் அந்த வியாபாரத்தில் அவர்கள் அல்லாவை மாத்திரம் நம்புவார்கள் அவர்களுடைய புத்திரை போட மாட்டார் நாங்கள் நம்முடைய வியாபாரிகள் இஸ்லாமான வியாபாரிகள் எந்த அளவுக்கு சொன்னால் அந்நிய மக்கள் எவ்வொரு வியாபாரம் செய்வதற்கு பயப்படுகின்றார்கள் ஒவ்வொரு வியாபாரியாலும் நினைக்க வேண்டும் என்னிடத்தில் இந்த மாதிரி பண்புகள் மேற்கூறப்பட்ட நல்ல பண்புகள் குழுக்கள் வாங்குவதை நான் மென்மையை கடைபிடிக்கின்றேனா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடன் நல்ல முறையிலே நான் பேசுகின்றேனா அவர்களுக்கு நல்ல பொருளை நான் கொடுக்கின்றேனா தரமான விலைகளிலே நான் விற்கின்றேனா விலை மதிப்பட்ட பொருளை விலைக்கு அதிகமான விலையாக நான் விற்கின்றேனா என்று ஒவ்வொரு வியாபாரிகளும் யோசிக்க வேண்டும் சோதனை ஏனென்றால் இப்படி நல்ல முறையிலே வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளையிலே அம்பியாக்கள் அவுளியாக்கள் நபிமார்கள் சித்தீக்கங்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று செல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் நரகவாதிகளை பற்றி செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் ஜஹாபாக்களுக்கே கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே குழு வயசின் முதல் வயசு لو أقسموا على செல்லமாக கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே நரகவாதிகளுடைய அடையாளத்தை அவர்கள் கூறினார்கள் நரகவாதியுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கோப்பப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளம் கருதுகோளாக இருக்கும் வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடுக்கல் வாங்கலிலே கொள்கை கடைபிடிப்பார்கள் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய நிலைமை அவர்களிடத்திலே இருக்கும் நல்லவைகளை மறைத்து தீயவைகளை மக்களுக்கு விற்ப பார்த்தார்கள் அதிகமான இணைவாசிகளை வைத்து விற்பார்கள் குழுக்கள் வாங்கலிலே பல மோசடிகளை இவர்கள் செய்வார்கள் மேலும் மக்களை மன்னிக்க மாட்டார்கள் பழிக்கு பழி வாங்க துடிப்பார்கள் இப்படிப்பட்ட கெட்ட குணங்களுடைய உடையவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள்தான் நரகவாசிகள் நரகத்துக்கு போவதற்கு தகுதியுடையவர்கள் என்று செல்லாகும் அறிவு செல்லமாக சொன்னார்கள் எனவே அன்பான சகோதரர்கள் இளைஞர்களே எவ்வளத்திலே இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கின்றதா அடுத்தவர்களை நாங்கள் எவ்வாறு மன்னிக்கும் அடுத்தவர்களுடைய குறைகளை நாங்கள் எவ்வாறு மறைக்கின்றோம் இன்று என்னுடைய மனைவிடைய குறையை நான் காண்கின்றேன் பல மக்களுக்கு மத்தியிலே குழந்தைகளுக்கு மத்தியிலே அதை நான் வெளிப்படுத்துகின்றேன் என்னுடைய சகோதரனுடைய என்னுடைய சகோதரனுடைய பக்கத்து வீட்டாருடைய குறைகளை நான் காட்டுகின்றேன் நான் இன்னொரு மக்களுக்கு அதை சொல்கின்றேன் சொன்னார்கள் யார் ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கின்றார்களோ அல்லாஹு தாரா நாளை மறுமை நாளிலே அந்த மனிதனுடைய எழுபது குறைகளை மறைக்கின்றான் எழுபது குறைகளை மறைக்கின்றான் மேலும் நாளை மறுமை நாளை வேலை எழுபதினாயிரம் திரை கற்பால் அந்த மனிதனுக்கு இரகசியமாக அல்லாஹு தாரா கேள்வி கணக்குகளை கேட்கின்றான் ஒரு மனிதனுடைய குறைகளை மறைப்பது என்பது சகோதரர்களே அது கடினமான விஷயம் அது கடினமான விஷயம் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தால மறுமை நாளையிலே இவ்வளவு கண்ணியமான ஒரு அந்தஸ்தை அந்த குறையிலே மறைக்கக்கூடிய மனிதனுக்கு கொடுக்கின்றார் மேலும் செல்லெல்லாம் ஒரு சொன்னார்கள் ஒரு சகோதரர் ஒரு முஸ்லிமான சகோதரரை குளிப்பாட்டுகின்றார் அந்த ஜனாதாவிலே பல குறைகளிலே காண்கின்றார் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயும் சில குறைகளை காண்கின்றார் குளிர்பாட்டக்கூடிய நேரத்திலே அவருடைய உடைய உடல் அமைப்புகளிலே சில குறைகளை காண்கின்றார் யார் இந்த குறைகளை மறைக்கின்றாரோ அடுத்த மக்களுக்கு சொல்லாமல் அல்லாவுக்காக மறைக்கின்றாரோ நாற்பது பெரிய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்று செல்லல்லாஹு வலிமுத்திரமாக சொன்னார்கள் சகோதரர்களே எனவே மன்னிப்பு என்பது குறைகளை மறைக்கக்கூடிய விடயங்கள் என்பது அது லேசான விடயம் அல்ல இங்கு நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம் நோன்பாளிகளாக இருக்கின்றோம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உப்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சகஜத்து தரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றாலும் அடுத்த மக்களுடைய குறைகளை மறைக்கக்கூடிய பண்புகள் எவ்விடத்திலே இன்னும் வரவில்லை சொன்னார்கள் ஒரு மனிதனை நீங்க நல்ல எண்ணத்தோடு பாருங்க நீங்க நல்ல மனிதன் குறையுள்ளவன் அவன் சில ஈனமான முறையிலே படைக்கப்பட்டவன் அவள் அவ்வாறுதான் இருப்பார் யார் குறைகளை மறைக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றார்களோ அவர்கள் மனிதர்களிலே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று செல்லலாம் அறிவு செல்லமாக சொன்னார் விமான சகோதரிகளை நாங்கள் அமல்களிலே கிளையீனமானவர்களாக இருக்கின்றோம் தொழுகையிலே கிளையீனமானவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய பார்வைகள் ஒவ்வொரு நேரமும் பாவத்தை ரசிக்கக்கூடியதாக ருசிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு இன்னொரு மனிதனை ஆசையோடு இச்சையோடு பார்க்கின்றானோ மனைவியுடைய ருசியை அல்லாஹுக்கு சுபகானுவதாக எடுத்து விடுவதாக செல்லலாம் வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்று குடும்ப வாழ்க்கையினை சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றோம் குடும்ப வாழ்க்கையை திருப்தி இல்லாமல் இருக்கின்றோம் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு அதிர்ச்சியை காணக்கூடிய மனநிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன அடிப்படை காரணம் பாவத்தோடு நெருக்கமாக இருக்கின்றோம் மனைவியை விட இன்னொரு பிற மனைவிமார்களை நாங்கள் ஆசை வைக்கக்கூடிய பார்வையாக கூடிய பார்வை இருக்கின்றன சகோதரர்களே இப்படிப்பட்ட கெட்ட பாவங்களை விட்டும் நாங்கள் கூடிய சந்தர்ப்பத்திலே அமலுடைய ருசி நம்முடைய உள்ளத்தினை விளங்க ஆரம்பித்துவிடும் தொழுகையுடைய ருசி நமக்கு வர ஆரம்பித்துவிடும் நன்மைகளுடைய ருக்கை செய்வதற்கு அதிகமான ஆசைகள் ஏற்படும் சோதனை இவன் சுத்தாரி அமைச்சராக சொல்கின்றார்கள் ஒரு தந்தையுடைய நல்ல குணங்கள் தீய குணங்கள் அவருடைய குழந்தைகளிடத்திலே இருந்தும் தெரியாகும் நாங்கள் தாப்பனாக இருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியதாக இருக்கின்றோம் எமக்கு மத்தியிலே நல்ல பண்புகள் வர வேண்டும் நல்ல ஒழுக்கங்கள் வர வேண்டும் நல்ல வார்த்தைகள் வெளியாக வேண்டும் அல்லாஹி சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல பார்வைகள் வெளியாக வேண்டும் எம்முடைய தொழில்களுக்கு மத்தியில் இருக்க இருக்கக்கூடிய அந்த அவயவங்கள் அல்லாவுக்காக வேண்டி பாதுகாக்கப்பட வேண்டும் கலாச்சாரத்துக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய இரு உடல்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடியதாக மாற வேண்டும் இந்த அனைத்து விடயங்களும் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி செய்துவிட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவார் இந்த நல்ல விடயங்கள் இந்த நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கிடையே மத்தியில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி உருவாக்கி உருவாக்கிவிட்டு செல்வதற்கு நாங்கள் பொறுப்பாளியாக இருக்கின்றோம் எத்தனையோ தாய் தந்தையர்கள் எத்தனையோ கெட்டவர்களை எத்தனையோ பாவம் செய்யக்கூடியவர்களை கெட்ட கெட்ட பாவங்களை ஈடுபடக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை விட்டுவிட்டு கபருக்கு தள்ளிவிட்டார்கள் சோதனைகளை நாங்கள் வெளிநலமாக பார்க்கின்றோம் வருமானத்தை விரும்ப அன்பு அணுகக்கூடியவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பயங்கரமான பாவங்களை ஈடுபடக்கூடியவர்கள் ஐம்பது வயதில் அறுபது வயதில் கடைந்தும் நாற்பது வயதில் அடைந்தும் இந்த பாவங்களிலே மூழ்கி இருப்பதை நாங்கள் காண்கிறோம் இவருடைய பெற்றோர்கள் கவலையை சென்று விட்டார்கள் அல்லாஹனுடைய பாவங்களை இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் அவர்கள் பொறுப்புதாரிகளாக இருந்தார்கள் எனவே எம்மிடத்திலேயே பல கேவலமான பாவங்கள் இருக்கின்றன நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் அல்லா வெளியாக்க நினைத்தால் சகோதரர்களே அல்லா வெளியாக்க நினைத்தால் நாங்கள் நாங்கள் பூமிக்கு மேல வாழ முடியாமல் போய்விடும் அந்த அளவுக்கு அவன் அப்போலாக இருக்கின்றார் அவன் இறக்கமுள்ளவராக இருக்கின்றார் செல்லெல்லாம் சொன்னார்கள் உம்மத்தை முகாப்பன் என்னுடைய உம்மத்துகள் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் இல்லல் முகாஜிரீன இல்லல் முஜாஹிரீன என்றாலும் கூட வெளியங்கமான முறையிலே பகிரங்கமான முறையிலே பாவம் செய்யக்கூடியவர்களை தவிர என்று எல்லாரும் அறிவுறுத்தலமாக சொன்னால் பகிரங்கமான பாவம் பகிரங்கமான பாவம் என்ன கோல் கலைப்பது அவதூறு பேசுவது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டு கொடுத்ததை சொல்லி காட்டுவது இமாம் ஹசான் அஹமதுல்லா சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் தான் செய்த நன்மையை நான் கொடுத்த அடியாலை உபகாரங்களை சொல்லி காட்டுவது எவ்வாறு உதாரணம் என்று சொன்னால் ஒரு நாய் ஒரு உணவை சாப்பிட்டு அந்த உணவை சக்தி அளித்ததன் பின்னால் அதை சாப்பிடுவது போன்று உதாரணத்தை அவர் சொன்னார்கள் செய்த உதவிகளை உபகாரங்களை சொல்லி நாங்கள் சில மக்களுக்கு உதவி செய்கின்றோம் எத்தனையோ எத்தனையோ விஷயங்களுக்கு உதவி செய்கின்றோம் கணவனை இழந்த எத்தனையோ விதவை பெண்களுக்கு உதவி செய்கின்றோம் சில வேளைகளிலே சில மக்கள் இந்த உதவிகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அன்றாடு கேட்டுக்கொள்கிறோம் கணவனை இழந்த பெண்கள் எட்டியமான பெண்கள் தாப்பனுடைய கணவனுடைய உதவி இல்லாமல் வாழக்கூடிய பெண்கள் சில நேரங்களில் சில நீ உதவி பெறக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு தரம் இரு தரம் மூணு தரம் உதவி செய்துவிட்டு நாலாவது ஐந்தாவது முறை அந்த பெண்களை பாவத்துக்கு அழைக்கக்கூடியவர்களும் நமக்கு மத்தியிலே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பான சகோதரர்கள் அல்லாஹனை நாங்கள் பயப்பட வேண்டும் தனிப்பட்ட முறையிலே மறைமுகமான முறையிலே ரப்பை பயப்பட வேண்டும் நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதர் வருவார் செல்லல்லாம் ஒளிவிக்கிரமாக சொன்னார்கள் நிறைய சமைத்திருப்பார் நிறைய நோம்பு பிடித்திருப்பார் தக்காத்து கொடுத்திருப்பார் உண்டா செய்திருப்பார் வெளிநங்கத்திலே நல்ல மனிதன் போன்று தோற்றம் அளிப்பார் ஆனால் நாளை மறுமை நாளிலே அந்த மனிதனுடைய நன்மைகள் அனைத்தும் பஞ்சி பஞ்சாக பறக்கப்பட்டுவிடும் என்று செல்லாஹு அழிவு செல்லமாக கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே எல்லாரும் சூழலே யாரும் சூழல்லா நாங்கள் வெளிநங்கத்திலே நல்லவர்களாக இருக்கின்றோம் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உம்ரா செய்யக்கூடியவர்களாக எங்களை எல்லாம் ஹாஜி என்று சொல்றாங்க ஹசரத்தன் சொல்றாங்க நல்லவர்கள் சொல்றாங்க யார் சூழல்வா நாங்கள் இந்த நிலைமையினை நாங்கள் மறுமை நாளை செல்ல காட்டியிருக்கோம் யார் சூழல்வா எங்களுடைய நன்மைகள் நிர்ணயாகுவது யார் சூழல்வா என்ன காரணம் இதற்கான காரணம் என்ன சொன்னார்கள் செல்லலாம் ஒரு மனிதன் மனிதனத்திலே மக்களுடைய பார்வையிலே நல்ல அபாதத்துள்ள மனிதனாக தன்னை காட்டிக் கொள்கின்றான் தொழிலாளிகளாக நோம்பாளிகளாக நல்ல மனிதனாக உதவி செய்யக்கூடிய போன்று அவன் தன்னை காட்டிக் கொள்கின்றான் ஆனால் தனிமையுடைய நிலையிலே அவன் பற்றி விட்டால் தனியான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அவன் தனியாக பாவம் செய்ய கிடைத்துவிட்டால் அவன் விரும்பி முசுக்கி அந்த பாவத்தை செய்கின்றான் அல்லாமல் மறந்து விடுகின்றான் அல்லாவை மறந்துவிடு என்றான் எனவே இதனுடைய அமல்கள் மறுமை நாளையிலே தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக கலந்துவிடும் என்று சொன்னார் நாங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் பாவ செய்ய வைக்கப்படுகின்றோம் விரும்புவதில்லை என்னுடைய மகனுக்கு முன்னால் நாம் மதுபானம் மறந்துவதில்லை என்னுடைய மகளுக்கு முன்னால் சில பெண்ணோடு நாம் பேசுவதில்லை என்னுடைய குழந்தைக்கு முன்னாலே நாம் பாவ செய்ய வைக்கப்படுகின்ற நிலையில் தனிமையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றாரு எனக்கு உணவு அளிக்கக்கூடியவன் எனக்கு சாலையான மனைவியை தந்து விபச்சாரத்தில் என்னை பாதுகாத்தவர் எனக்கு அழகான குழந்தைகளை தந்தவன் தாய் தகப்பனை தந்தவன் உலகத்திலே ஏழையாகவோ வசதியாகவோ பூமிக்கு மேலால் என்னை வாழ வைத்திருக்கின்றாலே இந்த ரப்பு என்னை நான் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றானே இவனுக்கு நான் மாற்றம் செய்கின்றேனா அன்பான சகோதரர் ஒவ்வொரு உள்ளமும் ஊசியால் குத்துவது போட்டு நடிப்பை விட வேண்டும் பள்ளிக்கு வந்து விட்டால் தாய்மார் மொழி நல்லவர்கள் நல்ல விடயங்கள் பேசும் நல்ல விடயங்களை கேட்பது வெளியில் சென்று விட்டால் அன்பான சகோதரர்களே நடிகனாக ஆகக்கூடாது சகோதரர் பூமிக்கு நேரம் கொஞ்ச காலம் வாழ்கின்றோம் கணவனுக்கு முன்னால் மனைவி சென்று விழுந்தால் மனைவிக்கு முன்னால் கணவன் மௌத்தாக விழுந்தால் சாப்பிடுக்கு முன்னால் குழந்தை சென்று இப்பதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பூமிக்கு மேலால் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகிய குடலோடு குடலை சுமந்த மனிதனாக நாங்கள் வாழுகின்றோம் குடல்கள் இருக்கின்றன பூமிக்கு அடியார் சிந்திவிட்டால் உக்கி மண்ணால் இப்படி உண்டோ இரண்டு நாள் சென்று விட்டால் அடுத்தவர்கள் திட்டவரம் அவரோ நாசம் கேவலமான உடம்பு கேவலமான உயிரோடு வாழக்கூடிய எமக்கு காக்கும் என்ற குர்வான் ஆயத்தை ஞாபகம் செய்தவனாக உங்களின் கண்ணியமானவர்கள் உங்களின் கண்ணியமானவர்கள் தக்குவா உள்ளவர்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹு தாலா சில நிபந்தனைகளை தந்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் எனவே அல்லா எங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இன்னும் எங்களுடைய குறைகளை மறைத்திருக்கின்றால் வெளியாக்கவில்லை நாங்கள் தூய்மையானவர்களாக விசுவாசிகளே தூபூ இரவாகி அல்லாவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் சௌபத்தல்ல கலப்பட்ட முறையில் கலப்பட்ட முறையிலே நீங்கள் அல்லாஹுவை சந்தோஷப்பட்ட தயாராகுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஞாபகம் செய்கின்றார் எனவே நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் எங்களுக்கு நன்மை செய்ய ஆசை பாவங்களை விடுவதற்கு ஆசை தொழுமையாளர்களாக ஆகுவதற்கு ஆசை எங்களுடைய தாய் தகப்பன் சிறந்தவர்கள் எனவே அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து நான் தொழுகையாளியாக ஆக வேண்டும் கெட்ட குணங்கள் இருந்தான நல்ல குணமாக மாற்ற வேண்டும் தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் என்னை பரிசுத்தி நான் பரிசுத்தப்படுத்தி நான் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லவனாக ஆக வேண்டும் என்னுடைய கடைசி நிலைமை என்னுடைய சக்கரால் அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் நான் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நான் அந்த சூழத்துடைய காட்சிகளை காண வேண்டும் நான் இருக்கக்கூடிய அந்த சூழத்துடைய மாளிகையை நான் கண்ணால் கண்டுதான் நான் மௌத்தாக வேண்டும் என்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த புண்ணியான நீயத்தை வைத்துவிட்டார் சோதரிகளே நாங்கள் பாவத்தை ஆசிரியர் எனவே அல்லாஹ் நல்ல குணங்கள் உள்ளவர்களாக நல்ல பொறுமைசாலிகளாக எம் அனைவர்களை ஆசிரியர் வானா